மாணிக்க திங்கிணியார்பா மருங்கின் மேல் ஆணி பொன்னால் செய்த ஆய் பொன்னுடமணி ஏழைப்பவராய் ஒத்திரங்க கண்டுதானி கொண்ட கைகளால் தப்பானே கரந்துடல் கொட்டனே தப்பானே மாணிக்க திங்கிணியார்பா மருங்கின் மேல் ஆடி பொன்னால் செய்தா ஆய் பொன்னுடமணி ஏனைப்பவரவாய் முத்திலங்க பண்டு காணி கொண்டால் தப்பானி கரங்குடல் கொட்டனே தப்பானி பொன்னரனானொடு மாணிக்கிங்கினி கிங்கிணி தன்னரையாடா தனிச்சொட்டி தாழ்ந்தாடா கடயர்தம் மன்னரனே கொட்டாய் ரப்பானே மாயவனே கொட்டாய் ரப்பானே அன்மணி முத்தேன் அவலம் பலித்தன்னா என்மணி வண்ணன் இறங்கு பொந்தோட்டின் மேல் மணிவாய் திறங்க என்னம்மதன் கையனே தப்பானே ஊரிலா முத்தத்தே போந்து விளையாட வாலிலா வம்புலி சந்திராவாவென்னே நீலாரன் புகழா என்ன ஆயர்தான் கொட்டாய் கிடந்தானே தப்பானே கொண்டு வந்து அத்திரமொக்கி அகம்புக்கையானே அட்டக்கயர கடாவினில் வெண்ணையவன் பட்டை கண்ணே கொட்டாய் கப்பானி பத்மராபா கொட்டாய் கப்பானி தாய்க்கு தந்தைகள் தந்தைகொள்ளாது போருக்கு வந்து புகுந்தவர் மண்ணாளாரித்த மன்னர்களா பஞ்சவர்க்கே அன்னதரையால் தேவரி செங்கமே தப்பானே பறந்திட்டெல்லா படுகடல் தன்னை இறந்திட்டதை மேல் எரிதிரமோதா பறந்திட்டெல்லா இலக்கியத்தாலே உலகடல் தன்னை நெருக்கியன கட்டி நீடி இழந்தை அறக்கரவியா அடைகளையாலே நெருக்கிய கைகளால் தப்பானே நேமிகன் கையனே அளந்திட்டதோனை அளந்திட்ட அவந்தத்தா ஆங்கே வளர்ந்திட்டு வாழுகின்ற ஒருவாய் அணியான் ஒன்மார்பாலம் பிளந்த தகையால் தப்பானே வேய்முலையுண்டானே தப்பானே அடைந்து தமரர்கள் ஆழ்கடல் தன்னை விடைந்திட்டு மந்தரன் நத்தாக நாட்டி தொட்டு வாசகிவன் கைரா ஆட்கொள்ள தோன்னியா ஆயர்தம் கோவிலை நாட்டமள் போங்குழல் வில்லிபுத்தூர் பட்டம் வேட்கையால் சொன்ன சப்பானே ஐந்தம் வேட்கையினால் கொல்லுவார் வினைவாமே ஆட்கொள்ள தோன்னியா ஆயர்தம் கோவிலை நாட்டமள் போங்குழல் வில்லிபுத்தூர் பட்டால் வேட்டையால் சொன்னார் கப்பனே கண்டன் வேட்டைனா